सच्चिदानन्दरूपाय कृष्णायाष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतम् वेदाब्जभास्करं वन्दे शमादिनिलयं मुनिं सहस्रमूर्तेः पुरुषोत्तमस्य सहस्रनेत्राननपादबाहोः सहस्रनाम्नां स्तवनं प्रशस्तम् निरुच्यते जन्मजरादिशान्त्यै वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणदः प्रणवः पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नः व्याप्तो वायुरधोक्षजः வைகுண்ட சப்தத்துக்கும் புருஷ சப்தத்துக்கும் நேற்றுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் பிராணஹா அதுக்கு அர்த்தம் பார்க்கணும் பிராணிதி க்ஷேத்திரஜரூபேண பிராணாத்மனா சேஷ்டயன்வா பிராண சேஷ்டாம் கரோதி ஸ்வசனஸ்வரூபீ इति विष्णुपुराणे வைகுண்ட புருஷ பிராணா பிராணசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பிராணிதி பிராணித்தின்னா ஸ்வசித்தின்னு அர்த்தம் சுவாசம் கரோத்தின்னு அர்த்தம் க்ஷேத்திரஜரூபேண க்ஷேத்திரஜ ரூபேணன்னு இந்த சரீரத்தில் தன்னுணர்வாக இருந்து கொண்டு க்ஷேத்திரஜ ஷரீதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தை ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ இது தத்விதா ஆகையினால் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து க்ஷேத்திரத்தை யார் அறியறானோ சரீரத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தையே ஏன்னா ஷரீரம் உட்பட எல்லாம் க்ஷேத்திரம் மனசு உட்பட சூக்மசரீரம் உட்பட இன்னும் சொல்லப்போனால் காரண சரீரம் உட்பட அத்தனையும் க்ஷேத்திரம் அஜானமும் க்ஷேத்திரம்தான் ஆக காரண சரீரம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அதே மாதிரி ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் அதனால் எனக்கு இப்போ அதுக்கு பேர் க்ஷேத்திரம் இதை தெரிஞ்சுக்கிற நான் க்ஷேத்திரஜன் அந்த க்ஷேத்திரஜனாக இருந்துட்டு நான் ஒரு ஒரு சரீரத்துலேயும் என்ன பண்ணுறேன் சுவாசிக்கிறேன் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் க்ஷேத்திரஜனாகிய சைத்தன்யம் பிராண பிராணாத்மனா பிராணாத்மனான் அர்த்தம் பிராணனாக இருந்துண்டு சேஷ்டிக்கிறது காரியங்களை பண்ணுறது ஏன்னா கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரம் இது பிராணந்தான் அதனால தானே சொல்கிறோம் பிராணமய கோஷத்துக்கு லக்ஷணம் என்ன பஞ்ச பிராணாக பஞ்ச கர்மேந்திரியாணி மிலித்வா யோபவதி ச பிராணமய கோஷ ஆக பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் சேர்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் பிராணமய கோஷம்னு பேர் அதனால் சேஷ்டயதி ஆச்சாரியர்கள் கோட் பண்ணலை நமக்கு ஞாபகம் வருது தைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது ஓஹேவான்யாத் கிராணியாத் எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந அப்படின்னு இருக்குது இப்போ வந்து என்னது அசன் அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானஸ்வயம் அகுருத தஸ்மாத் தத் சுகிருதமுச்சியத இதி எத்வை தத் சுகிருதம் ரசோ வை சக ரசகிருஹ்யேவாயம் லப்துவானந்தீ பவதி கோஹ்யேவான்யாத்க பிராணியாத் எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஏஷா ஆகாஷா ஆனந்தா ந சாத்து எதின்னு அர்த்தம் இந்த சரீரத்தில் இந்த ஆத்மா இல்லைன்னா கஹா அந்நியாத்து கஹா பிராண்யாத் இந்த சரீரத்தில் பிராண்யாத்து அந்நியாத்துனா யார் உஸ்வாசம் நிஸ்வாசம் விடுவா அப்படின்னு இருக்கு அஜர் கோட் பண்ணலை ஆனால் பிராணஹான்னு சொல்லி பிரம்மனுக்கு பேர் அதனால தான் பிராணசிய பிராணஹா மூச்சு விடுறதுக்கு காரணம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுன்னா ஆக க்ஷேத்திர ரூபேண பிராணனா பிரா சுவாசிச்சுன்னு இருக்காராம் இந்த சரீரத்துக்குள்ள சைத்தன்ய ரூபமாக இருந்துட்டு அவர் தான் சுவாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏதஸ்மா ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராண மனசர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிராப பிருத்திவி விஸ்வசாரிணி முண்டகோபனிஷத் மற்ற மந்திரங்கள் எல்லாம் வருது ஆக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சேஷ்டாம் கரோதி ஸ்வசனஸ்வரூபி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்குங்கிறார் மூச்சு காத்தா இருந்துண்டு வேலையை பண்ண வைக்கிறாராம் உடம்புல மூச்சு காத்து போனால் தானே எல்லாம் சரியாக வேலை நடக்கும் ஆஹா சேஷ்டாம் கரோதி பிராணினாம் சேஷ்டாவத்வாத் அஸ்தி பிரம்மம்பர் ஆச்சாரியர்கள் தைத்திரி உபனிஷத்தில் பிராணனுடைய அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே பிராணின்னு பேர் பிராணா அஸ்தி அஸ்தி இது பிராணி பிராணன் இவனுக்கு இருக்குங்கிறதுனால தான் இவனுக்கு பிராணின்னு பேர் அதனால் எல்லாத்துலேயும் மூச்சு காத்தாக இருந்துட்டு அதுதான் பொதுவாக போட்டார் க்ஷேத்திரஜ ரூபேன நாயோட உடம்பாக இருந்தாலும் சரி கொசுவோட உடம்பாக இருந்தாலும் சரி எதோட உடம்பாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருந்துட்டு மூச்சு காத்தாக இருக்கார்னு அர்த்தம் சரி அடுத்தது பிராணதஹா பிராணதஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் கண்டயதி பிராணினாம் பிராணான் பிரளயாதிஷ்வத் பிரளயாதிஷ்விதி பிராணதா இந்த அர்த்தம் இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம் நேற்றுக்கு நம்ம பார்த்தத்தில் இந்த மார்க்கோ நேயோ நயோ நயாக்கு இதில் ஒரு புது அர்த்தம் இப்போ பார்த்தேன் என்ன அர்த்தம்னா ஞானத்துக்கு மார்க்கஹான்னு பேர் அப்புறம் ஜீவன்கிட்ட இருக்கிற அஜானத்தை நீக்கிறதுனால மார்க்கா அஜானத்தை ஞானத்தினால நீக்கிறாராம் அதனால் மார்க்கா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கார் இவர் யார் தாரக பிரம்மானந்தா எத்வா மார்ஜியத்தை சோத்தியத்தை ஜீவகதம் அவித்யாதி மலம் அனேன இது மார்க்கா ஞானத்தினால அஜானத்தை போக்குறார் இல்லையா அஜானங்கிற அழுக்கை ஞானத்தினால் போர்க்கிறாராம் அதனால் மார்க்காங்கிறதுக்கு மார்ஜியத்தைங்கிறார் மார்ஜியத்தைன்னா க்ளீன் பண்ணுறதுன்னு அர்த்தம் சோத்தியத்தே ஏதோ இப்போ கண்ணில் பட்டுது சொன்னேன் இதெல்லாம் இது கிடச்சதுன்னா நிறைய சொல்லலாம் உபாயா இதில் நிறைய அர்த்தங்கள்லாம் கொடுத்துருக்க <clears throat> சரி வீரசக்தி மதாம் சேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமாக இப்போ பிராணசப்தத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் இல்லையா பிராணதாக ஆக இந்த தா தாத்துவுக்கு கண்டயத்தின்னு அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கார் ஆச்சாரியால் சாதாரணமாக தா தாத்துவுக்கு ததாத்தின்னு சொல்லலாம் கொடுக்கறதுன்னு பிராணம் ததாத்தி இது பிராணதாகனு சொல்லலாம் அப்படி சொல்லலை மூச்சு காத்த வெட்டுறாருங்கிறார் பிரளய காலத்தில் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குறாரு அவர் பிராணஹா ஆக்கியானம் கிரியாசக்திமத்து பிராண தாதாத்மிய அத்தியாசேன பிராண வியாபாரவத்துவம் க்ஷேத்திரஜஸ்ய அதாவது நாம் வந்து பிராணனோடு நம்ம சேர்ந்துன்னு இருக்கோமா நம்ம பிராணனோட சேர்ந்துன்னு இருக்கிறதுனால தான் பிராணம் வேலை பண்ணுறதான் இந்த இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் இந்த உணர்வுங்கிறது வந்து பிராணனோட சேர்ந்துட்டுருக்கிறதுனால தான் பிராணன் இயங்கிறது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு இன்னொரு அர்த்தம் இவர் சொல்கிறார் இந்த இந்த சரீரத்தை நம்ம பிராணாத்மனா வா இது பிராணஹா பிராணஹான பிராணவாயு ரூபேன பிருக வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கே பிராணன் அவர் தான் இந்த சரீரத்தில் இருக்கிற பிராணனாக இருக்கார்னு அர்த்தம் இல்லை ஜகத்தோட பிராணனே அவர் தான் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் உலகம் வேலை பண்ணுறது சேஷ்டாமிதி பிராணான் இவர் இது அர்த்தம் கொடுக்குறார் அதாவது படைப்பின் துவக்கத்தில் சர்வ பிராணினாம் அந்தர்யாமித்தையா பிராணான் ததாதி இது பிராணதா இவர் அர்த்தம் கொடுக்குறார் யார் தாரக பிரம்மானந்தா படைப்பின் தொடக்கத்தில் எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இருந்துண்டு அந்த பிராணனை சுவாசிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ இந்த கொரோனாவில் என்ன தெரியுமா மூச்சுத்திணறல் அதுதான் கடைசி மூச்சுத்திணறல் வருது அப்படிங்கிறா எல்லாம் ஒன்று ஒன்றா வரும் கடைசியில் மூச்சுத்திணறல் வரும் மூச்சுத்திணறல் வந்தால் என்ன லங்ஸ் எல்லாம் வேலை செய்ய முடியாது எதுவுமே சரியாக வேலை செய்யாது படிக்கிறதுக்கு அதுக்கு சரியாக இருக்குது வரும் பிராணஹா அதனால தான் வேதத்தில் வந்து பிராணோ யஜ்யேன கல்பதாம் அபானோ யஜ்யேன கல்பதாம் வியானோ யஜ்யேன கல்பதாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா ஏன் உடம்புக்குள்ளே பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் எல்லாமே எதுக்குன்னா எல்லாமே வந்து கர்ண புண்ணிய கர்மா பண்ணுறதுக்கு அதனால தான் வாக்கு யஜ்யேன கல்பத்தாம்னு போட்டோம் நம்ம கண் எதுக்குன்னா புண்ணிய கர்மா பண்ணுறதுக்கு இருக்கட்டும் சரி புண்ணியகர்மா எதுக்குன்னா இன்னொரு புண்ணியகர்மா பண்ணுறதுக்குன்னு யஜ்யோ யஜ்யன்னு கல்பத்தான் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியும் எல்லாம் யஜ்யன கல்பதாம் அதே மாதிரி பிராணஷ்டமே பானஷ்டமே வியானஷ்டமே சுஷ்டமே சித்தஞ்சமே அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம் சரி பிராணன் சரியாக இருக்குது அபானன் தகராறுன்னா இழுக்கணுமே கீழே கிராவிடேஷன் தசிய பிராண ஏ வசிரா வியானோ தட்சிண பக்ஷா அபான உத்தர பக்ஷா ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா இது கிராவிடேஷன் அழகாக சொல்கிறது உபனிஷத்தை பிராணமய கோஷத்தை பற்றி நிறைய எனக்கு ஞாபகத்துக்கு வருது <laughs> ஆஹா பிராணான் ததாதி தி பிராணதா அதனால தான் நம்ம சாஸ்திரத்தை இந்த சாப்பிட்றதே அதுக்கு தானே யாருக்கு கொடுக்குறோம் கடைசியில் பிரம்மணே ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹா வியானாயஸ்வாகா வியானாய ஸ்வாஹா அதுவே ஷார்ட்கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரிஜினல் மந்திரம் பெருசு நான் அடிக்கடி சொல்லின்னு இருக்கேன் அதாவது என் மூச்சு காற்று எதுக்கு தெரியுமோ ஸ்ரத்தையோடு இருக்கிறதுக்கா ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி சிவோமா விஷாப்பிரதாகாய பிராணாயஸ்வாகா ஸ்ரத்தாயாம் அபானே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி சிவோமா விஷா பிரதாஹாய அபானாய ஸ்வாஹா இப்படி தான் பண்ணணும் நம்ம அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்ரத்தானே ஸ்ரத்தாயாம் அபானே நிவிஷ்யாமிருதகும் ஹுதம் பிராணம் அன்னே நாப்பியாயஸ்வ சாப்பிட்டப்புறம் சொல்கிறதுக்கு பிராணம் அன்னேன ஆப்பியாயஸ்வ அன்னேன பிராணம் ஆப்பியாயஸ்வ வயிற்ற தொட்டுன்னு சொல்லணும் அதே மாதிரி அமிர்தோபஸ்தருணமசி அதாவது முதல்ல அமிர்த ஜலத்தை விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கானா அன்னத்துக்கு அப்புறம் அன்னத்தை பிடிச்சோம்னு மேலே அன்னத்தை அமிர்தத்தினால மூடுறானா அமிர்தாபிதா நமசி அமிர்தாபிதானமசி அமிர்தாபிதா நமசி அப்போது அது இல்லை இந்த ஜலத்தை தொட்டு நம்ம வாடி இப்படி தொட்டுக்கிறோமே பிரம்மணிம அமிர்தத்வாய இதில் இருக்கிற ஒன்று போரும் மே ஆத்மா பிரம்மணி அமிர்தத்வாய பவத்து என்னோடய மனசு எப்போவுமே பிரம்மனில் மோக்ஷத்துக்காகவே இருக்கட்டு இது தெரிஞ்சு இதுக்கு பேர் பிராணாக்னிஹோத்திரம் பிராணா அப்படி சொன்னால் இவனுக்கு வந்து ஆறி போயிடுவேன்னு பார்க்குறான் பிராணாய சுவாகா பானாய சுவாகா வியானாய உதானாய அதுவும் இந்த வைதிக கர்மாவில் பார்த்தா முப்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த மட்டங்கள்லாம் ஆராதனைக்கு உட்காத்தி வச்சுருப்பாங்க ஒரு ஒருத்தரையும் அந்த உட்காத்தி வச்சுருக்கிற ஒரு ஒருத்தட்டையும் அன்னத்தை தொட்டு கையை தொட்டு மந்திரங்கள்லாம் இருக்குது அன்னம் புங்க்ஷ்வா நிங்ஷ்வா எல்லாம் சொல்லி அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாதம் போடணும் நிறைய போட்டான்னா அது ஆறி போயிடும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அண்ணன்ன பரிச்சக்ஷிதம்மா ஒருத்தன் பா நம்ம வேதத்தில் இந்த அன்னத்துக்கும் பிராணனுக்கும் உபாசனை அன்ன பிராண பிராணபிரம்மோபாசனா எல்லாமே பகவான் மனோபிரம்மோபாசனா விஜான பிரம்மோபாசனா ஆனந்த பிரம்மோபாசனா எதைத்தான் விட்டோம் நம்ம சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அதனால் இவர் வந்து ஆச்சாரியர்கள் பாஷ்யத்தில் எப்படி இருக்குது பாஷ்யத்தில் வந்து பாஷ்யத்திலேயே சிருஷ்டியாதவ் இதில் எப்படி இருக்குது ஆனால் அதில் அப்படி இல்லை நம்ம புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் இது மாத்திரம்தான் இருக்குது கண்டயதி பிராணினாம் பிரளயாதிஷு இத்தி பிராணதான்னு இருக்குது ஆனால் இவரோட மதம் இவரோட புஸ்தகம் இருக்கு இந்த இவரோட புஸ்தகத்தில் இது பாஷ்யம் இந்த லைன் காணும் கோரக்பூர் புக்கில் இந்த லைனை காணும் நம்ம படிக்கிறது கோரக்பூர் புக்கு கோரக்பூர் புக்கில் இதை காணும் அப்போ ஒரு ஓலைச்சுவடிக்கும் இன்னொரு ஓலைச்சுவடிக்கும் மாறுறதுன்னு அர்த்தம் <laughs> இதை பற்றி தான் நான் ஆச்சாரியர்கிட்ட கேட்டபோது சிங்கேரி ஜெகத்குரு சொன்னார் இந்த கமெண்ட்ரி நாங்கள் தான் கொடுத்தோன்னர் எங்கள் ம மட்டத்தில் இருந்து நான் தான் இந்த கம ஓலைச்சு இந்த ஏதோ மேனுஸ்கிரிப்டோ எதையோ நான் இதுக்கு கொடுத்தேன் எதுக்கு Mysore oriental Sanskrit research institute அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் இப்போ சமீபத்தில் போயிருந்தபோது ஆச்சாரியர் சொன்னார் இந்த விவருத்தியை பற்றி பேசுகிறப்போ தாரக பிரம்மானந்தா தெரியுமே நம்ம இதுலேருந்து தான் அதை எடுத்து அவர் கொடுத்தோம் அப்படி சொன்னார் இதில் வந்து இதுக்கான மாத்திரம் இல்லை கண்டயத்தின்னு மாத்திரம்தான் இருக்குது எதில் இந்த பாருங்க கோரக்பூர் புக்கில் வெறும் கண்டயத்தி பிராணினாம் பிராணானு பிரளயாதிஷ்விதி பிராணதா கோரக்பூர் படி பார்த்தா வேறங்க அது மாத்திரம்தான் இருக்குது பிரளய காலத்தில் கண்டயத்தின்னு போட்டுவிட்டார் இதில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் தாரக பிரம்மானந்தாவோட புக்கில் இது பாஷ்யம் சிருஷ்டியாதவு சர்வ பிராணினாம் அந்தர்யாமிதையா பிராணான ததாதி இது பிராணதா சிருஷ்டி சிருஷ்டியோட ஆரம்பத்தில் எல்லா பிராணிகளுக்கும் அந்தர்யாமியாக அந்தர்யாமி அதுதான் படிச்சுட்டு இருக்கணுமா அந்தரா உபபத்தே ஆகையினால அந்தர்யாமியாக இருந்துண்டு சர்வ அந்தர்யாமி ஆமித்தையா பிராணான் ததாத்தி பிராணனையெல்லாம் கொடுத்துட்டுருக்கிறதுனால பிராணத சிம்பிள் சொல்லணும்னா வரம் ததாத்தீதி வரதா அன்னம் ததாத்தீதி அன்னதா என்ன ஞானம் ததாத்தீதி ஞானதா அதே மாதிரி பிராணம் த பிராணான் ததாத்தீதி பிராணதா பிராணம் ததாத்தின்னு சொல்லலாம் ஏன்னா பிராணன் அஞ்சு வகையாக இருக்கிறதுனால பிராணான்னு சொல்கிறோம் இல்லாட்டி பிராணம்னு சொன்னாலும் ஜாத்திய வச்சனம் சொல்லுவாள் எல்லாம் குரூப்பாக ஒன்றா சொல்லிவிடுறது சர்வசப்தம் மாதிரி சில சமயம் அப்படி சொல்கிறது உண்டு ஆக தியத்திங்கிறார் இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிறார் அதாவது ததாதி இது பிராணதா தியதி தியத்தின்னா என்ன அர்த்தம் கண்டயத்தி முடிஞ்சாச்சு எல்லோரும் முடிஞ்சாச்சு கொரோனா வந்துடுத்து எல்லோரும் வாங்கோ கிளம்புங்கோ ஆக நமக்கு பிராணனை கொடுத்ததும் அவர் தான் பிராணனை வாங்கிறதும் எடுத்துக்கிறதும் அவர் தான் அப்படி ஒத்துன்னுட்டா கொடுத்தவனே எடுத்து என்ன கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி சொல்ல வேண்டிதான் பகவான் அவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கிறார் அவருக்கு ரைட் இருக்குது நீ ஏன் அபிமானத்தை வச்சுக்கிண்டு இல்லை நான் இல்லை நான் எப்படி போவேன்னா நான் நீ இல்லை அவர் தானே உன்னை படைத்தார் சரீரத்தை கொடுத்தது அவர் தானே சரீரத்தை எடுத்துக்கிறார் அவர் இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசாதீங்க சுவாமி அப்படிம்பா சிந்திக்கிறோம் அவ்வளோதான் நெருப்புன்னா வாய் வந்துடுமான்னா அது மாதிரி இல்லை இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எப்படின்னா மரணம்னா இவ்வளோ பயமாக இருக்குது பாருங்க என்ன எது இதுக்கு ரெடியாக இருந்தால் அதுக்கு ரெடியாக இருக்கணும் மர அது நான் என்ன நினைக்கிறேன்னா இது இந்த மாதிரிலாம் வந்து எதா கை கால் வராமல் படுத்துட்டு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் ஒரேடியாக மூச்சு திணறித்து ஆள் போயிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுது இதுவாக என்ன இல்லை கை இழுத்துன்னு கொடுத்து காலில் இழுத்துன்னு கொடுத்து ஸ்ட்ரோக் வந்து கொடுத்து அப்படியே கண் அப்படியே நிற்கிறது காது நிற்கிறது என்ன பண்ணுறது இல்லை கோமாவில் இருக்காருன்னா அதுக்கு பேசாமல் இது பண்ணிவிட்டால் நல்லது ஆக இதுலேயும் ஒரு நல்லது இருக்கிறத பார்க்கணும் எல்லோரும் இதுலேயே ஒரு நல்லது இருக்குது பாருங்க அப்படி போகிறதா இருந்தாலும் ஒரேடியாக போயிட்டான்னா பரவாயில்ல இல்லை அங்கங்கே எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கான் யாரும் ஹெல்ப் பண்ண முடியல பக்கத்தில் போய் தொட்டால் அவனுக்கும் அது வந்துவிடும் அவனும் கையை க போய் தொட்டான உடனே அவனுக்கும் கை கால் இழுத்துன்னு கொடுத்துனா இப்படிலாம் இருக்குது பாருங்க சிருஷ்டி என்ன வேணாலும் நடக்கும் இதுலேருந்து என்ன தெரியணும்னா என்னது இங்கே நம்ம ஊரில் சில பேர் சொல்லுவான் மனித சக்தி அப்படிம்பான் மனித சக்தி எல்லாம் தான் இப்போ கஷ்டப்படுறது தெய்வ சக்தியை நீ வந்து ஒத்துக்கிறியோ இல்லை இகழாமல் இருந்தால் போ என்ன என்னது ஆத்திகம் கண்டது ஆத்திகம் கண்டது ஓம் சக்தி மனிதன் கண்டதோ நாத்திகம் கண்டது மின் சக்தின்னா நாஸ்திகமாக கண்டது அப்படி இல்லை நாஸ்திகம் கண்டதோ ஏதோ சொல்கிறோம் மனிதன் கண்டது மின் சக்தி ஆத்திகன் கண்டது ஓம் சக்தி அப்படிலாம் பரிகாசம் பண்ணுவாள் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு பிடிக்கல ஒத்துக்க முடியலன்னா ஒத்துக்காமல் பேசாமல் இரு இன்னொருத்தனை பரிகாசம் பண்ணுறதுல உனக்கு என்ன ஆனந்தம் அல்ப ஆனந்தம் பரவாயில்ல எங்களை வச்சா அந்த ஆனந்தமாக உனக்கு கிடைக்கிறது போயிட்டு போகிறதுன்னு அதையும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் சரி தியதி தியத்தின்னா என்ன அர்த்தம் கண்டயதி அதை தான் ஆச்சாரியர் சொல்கிறார் நாம் பிராணான் அதுக்கு ஒரு ஃபுட் நோட் இருக்குது பிரளயாதிஷ்விதி அப்படின்னு இங்கே போட்டிருக்கார் ஆனால் அதில் பிரளயாதிஷுன்னு போட்டிருக்கு பிரளய கால இதிவா பிராணதா அப்போ இவரோட கமெண்ட்ரிலே இருக்கிற பாஷ்யத்துக்கும் அதில் இருக்கிற பாஷ்யத்துக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல வித்தியாசம் தெரியுது பிராணதா அதாவது இதுக்கு இன்னொரு மந்திரம் எனக்கு ஞாபகம் வருது சூரிய நமஸ்காரத்தில் வருது யோசௌ தபன் உதேதி சசர்வேஷாம் பிராணாநாதா யோதேதி மாமே பிரஜாயாமா பசூனாம் அப்படின்னு இருக்குது அப்புறம் அசவியோஸ்தமேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயாஸ்தமேதி மாமே பிரஜாஜாமா பசூனாம் இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னென்னா சூரியன் உதிக்கிறாராம் வியாக்கியானக்காரர் வித்தியாசமாக அர்த்தம் சொல்கிறார் அதாவது சூரியன் உதிக்கிற போது நேத்திக்கு பிராணனை எடுத்துன்னுட்டு இன்றைக்கி புது பிராணனை கொடுக்குறாராம் யஹா அசௌ தபன்னு உதேதி பாஜா பாஷ்யத்தில் இல்லது நம்ம நான் எனக்கு யோ யோசௌ தபன் உதேதி எத்தனையோ மந்திரம் இருக்குது வேதத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு வரதை சொல்கிறேன் நான் ஆய் யஹா அசௌ தபன்னு உதேத்தி இது சூரிய நமஸ்கார மந்திரம் இந்த சூரியன் இருக்கார் உ உதிக்கிறார் உதிக்கிற போது என்ன பண்ணுறாருன்னா பிராணான் ஆதாய உதேதி அதுக்கு வியாக்கியானம் வித்தியாசமாக இருக்குது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நேற்றைக்கு பிராணனை எடுத்துட்டு இன்றைக்கி உதிக்கிறாராம் அப்படின்னு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அப்போ என்ன நமக்கு பிராணனை கொடுக்கறதுக்காக உதிக்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அவர் சொல்கிறதுக்கு அப்புறம் அசவ்யா அஸ்தமேதி இவர் சூரியன் அஸ்தமிக்கிறார் ச சர்வேஷாம் பூதானாம் பிராணான் ஆதாய அஸ்தமேதி நம்ம பிராணனெல்லாம் எடுத்துண்டு அஸ்தமனம் ஆறாராம் பிராணசக்தியை எடுத்துண்டு அதனால் என்ன சொல்கிறது எனக்கும் அந்த சூரியன் வந்து இந்த ஜகத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் இன்னும் அதில் நுணுக்கங்கள்லாம் இருக்குது இதில் என் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் பசுக்களுக்கும் பிராணனை காப்பாற்றணும் மாமே பிரஜாயா மா பசுனாம் நிறைய இந்த மந்திரங்கள் இருக்குது அது பெருசு இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கும் ஆக இதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா பிராணஹா சரி இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் முடிஞ்சுது அப்போது இதை பார்க்கறதுனால இந்த கமெண்ட்ரி பார்க்க போய் தெரிஞ்சுது இல்லாட்டி இந்த கமெண்ட்ரி தெரியலன்னா தெரியாது போய் அதுக்குள்ளே போய் பார்த்து வரணும் அதுதான் ஒரு சில சமயம் ஒரு கமெண்ட்ரிக்கு இன்னொரு கமெண்ட்ரியை பார்த்தா தான் அதில் இருக்கிற இது தெரியுது இப்போ இந்த கோரக்பூரில் இந்த கமெண்ட்ரி இல்லைங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் சொல்லி போட சொல்லணும் இந்த இது இருக்குது ரெஃபர் டு திஸ் புக் அப்படி போடணும் அடுத்தது இனி பிராண வைகுண்ட புருஷா பிராணஹா பிராணசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு அப்புறம் அடுத்தது பிரணவஹா பிரணவ சப்தத்துக்கு அர்த்தம் பிரணவுதீதி பிரணவஹா தஸ்மாதோமிதி பிரணவுதி இது ஸ்ருதே பிரணமியத்தை இது வா பிரணமந்தீக வை வேதாக தஸ்மாத் பிரணவ உச்சியத்தே இது சனத்குமார வச்சனாத் இப்போ இவர் கொடுக்குறார் தியதி விவருத்தி பிராணான் தியதி கண்டயதி தோ அவகண்டனே இப்படி தாத்து பாடம் கொடுக்குறார் ஏற்கனவே ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதி அப்படிங்கிற இடத்துல பிராணதா வந்திருக்கு இத்தியத்திர காலாத்மனா ஷரீராத்து பிராணவியோஜனம் கண்டனமுக்தம் அங்கே வந்து காலஸ்வரூபமாக சரீரத்திலேருந்து பிராணத்தை நீக்கிறதாக அங்கே சொல்லியிருக்கார் அத்த தூ பிரளய காலே பிராணானாம் சம்ஹர்த்திருவம் கண்டனம் உச்சியத்தை இது அபௌனுருக்தியம் அபிப்பிரேத்திய பிராணா பிராணத நாம நிர்வக்தி கண்டயதீதி என்ன சொல்கிறார் அங்கே பிராணதகான்னு சொல்லியிருக்கு இங்கேயும் பிராணதகான்னு வந்திருக்கு ஆ பிராணதகா ரிப்பிட்டேஷன் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் பிராணதகா ரெண்டு தரம் வந்துடுத்து அப்போ ரெண்டு தரம் வந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து சரீரத்திலேருந்து பிராணன் எடுக்கிறார்னு அர்த்தம் அது வந்து இண்டிவிஜுவல் ஆங்கிள் இங்கே டோட்டல் ஆங்கிள் ஆகையினால டோட்டல் ஆங்கிளில் சொன்னதுனால ரிப்பிட்டேஷனாக எடுத்துக்கப்படாது ஏன்னா புனருக்திங்கிறது ஒரு தோஷம் சொன்னத்தையே திரும்ப சொன்னால் அது சாஸ்திரத்தில் அது தோஷம் அதை எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணணும் கரெக்டாக அதை சொல்லி ஆகணும் அதனால் சொல்கிறாரு ஆஹா நிர்வக்தி கண்டயதி பிரணவுதி பிரணவுத்தின்னா என்ன அர்த்தம் பிரகர்ஷேண ஸ்தௌதி பரமேஸ்வரம் இது பிரணவா நூ ஸ்துதௌ இது பச்சாத் யச் உபசர்காத் நத்வம் ஆகையினால பிர நூ அதனால் நூங்கிற பதத்துக்கு ஸ்துதவ் இப்போ நம்ம நுமஹாங்கிறோம் இல்லையா சச்சிதானந்த இதுக்கு சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேத்தவே தாபத்ரய வினாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா அப்படிங்கிறோம் இந்த நூங்கிறதுக்கு ஸ்துதவுன்னு அர்த்தம் அந்த நூவோட பிரா அதாவது பிரகர்ஷேண நூயத்தே ஸ்தூயத்தே இது பிரணவ அப்படி தான் நான் படிச்சிருக்கேன் மிந்தி அதாவது நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுறது மனசார சந்தோஷமாக ஆனந்தமாக பகவானை புகழ்ந்து பாடுறது அதுக்கு பேர் பிரணவாக அது முக்கியமாக அது சிறப்பாக சொல்கிறது எதுனா ஓம் தான் இருக்கிறதுலையே உயர்ந்தது அதனால் அதை சொல்கிறார் பச்சாத்து தியா பச்சாதி அச்சு அச்சு வந்திருக்கு அதனால் உபசர்காத்து இத்தி நத்வம் அதனால் நம்யத்தே தேவைஹி இதுவா பிரணவா எத்தனை வியாக்கியானம் கொடுக்குறார் அவர் நம்யத்தே நம்ம நம்யத்தேம்போம் நகார சொல்லும் இங்கே என்ன சொல்கிறார் நம்யத்தே தேவைஹி இதுவா பிரணவா பாஷ்யத்தில் எப்படி இருக்குது பிரணவுதி இது பிரணவா என்னதுன்னா தஸ்மாத் ஓமிதி பிரணவுதி அப்படின்னு அந்த பிரணவுத்திங்கிறத ஓம்ங்கிறதுல சேர்க்கறதுக்கு பிரமாணம் காட்டுறார் பிரகர்ஷேண நௌத்தி இது ஸ்ரௌ இது நௌத்தி இது ஸ்ருதே அதை வச்சுன்னு என்ன சொல்கிறார் பிரணவ சர்வ வேதேஷு கீதையில் பகவான் சொல்கிறார் சர்வ வேத அனைத்து வேதங்களிலும் நான் பிரணவமாக இருக்கிறேன் பிரணவம்னா என்ன அர்த்தம் ஓங்காரம் உலகத்திலேயே இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு பதம் எதுன்னா ஓங்காரம் ஆகவே இதுவரைக்கும் உலகத்தில் எந்த சப்தம் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கணக்கு போட்டால் ஓங்காரம் தான் ஃபஸ்ட்டில் நிற்கும் அது எல்லாத்துக்கும் முன்னால் ஆக பிரணம்யத்தே இது வா பிரணவா அதை தான் சொல்கிறார் பிரணம்யத்தே அதுதான் இந்த இடத்துல இந்த நம் பிரணம்யத்தைங்கிறதுக்கு நம்யத்தை மாதிரி இருக்குது எழுத்து தேவைஹி இதுவா பிரணவா நமேர்வா கர்மணி கஞ் சம்ஜாபூர்வக தூ விருத்தி அபாவ புருஷோதராதித்வாத் மசியவா இதி தித்தீயம் நிர்வக்தி தஸ்மாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மந்திரத்தில் இருக்கு இல்லையா ஆச்சாரியர் கோட் பண்ணுறார் இல்லையா தஸ்மாத் தீன்னு இருக்குது இந்த தஸ்மாத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் தஸ்மாத்துங்கிறதுக்கு சர்வசாரத்வாத் தஸ்மாத்துன்னா சர்வ அதனால் அப்படின்னா அது மாதிரி அர்த்தம் வேதத்தின் சர்வசாரமாக இருப்பதால் இது எங்கே இருக்குது இந்த மந்திரங்கிறது போடலை பிரணவுதி இதுலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுவும் எங்கே இருக்குதுன்னு கோட் பண்ணலை ஓங்கார சனத்குமாரருங்கிறார் இது பிரணம்யத்தை இவா பிரணவகா இதில் தான் பிரணாம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதில் தான் வருது அஹ பிரணமியத்தே இது வா பிரணவா அஹ பிரணவுதி இது பிரணவா அதுக்கு ஒரு பிரணவுதி இது பிரணவாக்கு அர்த்தம் சொல்லிவிடுறார் தஸ்மாத் ஓமிதி பிரணவுதி இது ஸ்ருதேஹே பிரணவுதி இது பிரணவா அப்படி போட்டுவிட்டார் பிரகர்ஷேண நௌதி நான் படித்தது முந்திலாம் பிரகர்ஷேண நூயத்தேன்னு ஆத்மநேபதியில் இது பிரகர்ஷேன நௌதி இது பிரணவாக வேற எங்கேயோ அது இருக்குது நன்றாக இந்த ஓங்காரத்தை சொல்லி நல்லா நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் பிரணமந்தீகவை வேதாக தஸ்மாத் பிரணவ உச்சியத்தே வேதங்கள் யாரை நன்றாக நமஸ்காரம் பண்ணுகிறதோ ஓங்காரத்தை சொல்லி ஆகையினால பகவானுக்கு பிரணவகான்னு பேர் வேதங்கள் ஓங்காரத்தை சொல்லி பூஜை பண் நமஸ்காரம் பண்ணுறது இல்லாட்டி பொதுவாக பிரணமந்தின்னு விட்டார் ஆக இக வேதாக பிரணமந்தி வேதங்கள் நமஸ்கரிக்கின்றன வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சிவனை சொன்னால் என்ன விஷ்ணுவை சொன்னால் என்ன எல்லாம் ஒன்று தான் தஸ்மாத் பிரணவா உச்சியத்தே இது சனத்குமார வச்சனாத் எங்கேயோ இருக்குது இதோட கொட்டேஷன்லாம் பார்க்கணுன்னா அங்கே போகணும் இது வேணால் பார்க்கலாம் இதில் பார்க்கலாம் புருஷா புருஷாங்கிற சப்தத்துக்கு பாவத்தை சுட்டு சுட்டெரித்தவர்னு போட்டார் பிராணஹா உயிராக இயங்குபவர் ஸ்வசனரூபி பிராணதா உயிரை தருபவர்னு போட்டுட்டார் இவர் பிரணவஹா ஓங்காரம் இறைவனை துதிப்பதற்கற்ற மந்திர சொல் அதனால் ஓங்காரம் பிரணவம் பிரணவுதி ஓமிதி பிரம்மா பிரசௌத்தின்னு தான் இருக்குது அதாவது ஓம் ஓம் ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகும் சர்வம் ஓமித்தே ததனுகிருதிக ஸ்மவாப்பியோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகும் சோமிதி சஸ்திராணி சகும்சந்தி ஓகும் ஷோமிதி சஸ்திராணி சகும்சந்தி ஓமித்யத்வர்யு பிரதிகரம் பிரதிகிருணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்யக்னிஹோத்திரமனுஜானாதி ஓமிதி பிராமண பிரசன் பிரவக்ஷன்னாஹ பிரம்மோபாப்னவானீதி பிரம்மைவோபாப்னோதி அங்கெல்லாம் அது இல்லை அஹ பிரணூயத்தே இதில் இன்னொன்று இவர் கொடுக்குறார் தஸ்ய வாச்சக பிரணவா யோகசூத்திரம் இப்போ அதாவது பிரம்மனை குறிக்கிற சொல் ஓங்க ஓங்காரம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் பகவான் பதஞ்சலியோட சூத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போட்டு சேர்க்குறார் அதர்வ உபனிஷத்தில் இருக்கான் பிராணான் சர்வான் பரமாத்மனி பிரணாயதி இத்தேதஸ்மாத் பிரணவா புதுசாக இருக்குது எல்லாருடைய எல்லாருடைய பிராணனையும் பிராணான் சர்வான் பிராணான் சர்வான்னா எல்லா ஜீவராசிகளையும் ஓங்காரம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம எல்லாரையும் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதான் அதனால் அதுக்கு பேர் பிரணவ ஆஹா பிரணாயயதி பிரகர்ஷேண நாயயதி நிச்சு நிச்சுன்னா காசல் ஃபார்ம் ஆகையினால பிரகர்ஷேண நாயயதி இது பிரணா தஸ்மாத் பிரணவ இத்தே தஸ்மாத் பிரணவ எல்லா ஜீவராசி ஓம்னு ஜபிக்கிற போது நம்ம எல்லோரும் ஒன்றாயிடுறோம் இல்லையா அதனால் பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வாக்கியமாக ஆஹா பிரணவஹான்னு சொன்னால் ஓங்காரம்னு அர்த்தம் ஓங்காரம் வந்து அதிகமாக ஸ்தோத்திரிக்கப்படுகிறது ஓங்காரத்தை சொல்லி பகவானை நமஸ்காரம் பண்ணுறோம் நம்ம அந்த ஓங்காரமானது நம்ம எல்லாரையும் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஆகையினால பிரணவா சரி இது சனத்குமார வச்சனம் பிருத்து பிருத்துக்கு அர்த்தம் பிரபஞ்சரூபேண விஸ்திருதத்வாத் பிருத்து ஒரே தான் பிருத்துகுன்னு சொன்னால் விஸ்தாரமாக இருக்காராம் பிருத்துகு பிரபஞ்சரூபேண விஸ்திருதத்வாத் பிருத்துகு ஆ वचन ओके पृथु शब्द पृथु शब्दत्तुक्कु विस्तृतम् प्रपंच रूपेण विस्तृतत्वात् पृथुः வேறு ஒன்றும் இவர் விளக்கம் சொல்லலை அதாவது ரொம்ப நம்ம அதி சூக்ஷமாக இருக்குது ரொம்ப நுண்மையானது தான் இப்படி பிரபஞ்சமாக விரிஞ்சிருக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடிய வஸ்து தான் இப்படி கிராசர் லெவலில் இருக்குது ஆஹா பிருத்து சப்தத்துக்கு வேறு என்ன போட்டிருக்கு தெரியல பிருத்துஹு ஏன்னா இதில் பிருத்துஹுக்கு பிரபஞ்ச ரூபேண விஸ்திருதத்வாத் பிருத்துஹுன்னு போட்டிருக்கு இந்த இவனுக்கு அர்ஜுனனுக்கு பார்த்தகாங்கிறதுக்கு பிருத்து தான் சொல்லுவாள் இந்த பிருத்துலேருந்து தான் அந்த பதம் வந்திருக்கு இவ பிருத்வி பிருத்வி பதே பிருத்வி பதேனா பிருத்திவிக்கே சொல்லிவிடுவோம் அந்த பிருத்து மகாராஜாலேருந்து பார்த்தனே வந்திருக்கு சொல்லுவாள் குந்திக்கு அப்படி தான் ஒரு பேர் பிருத்து மகாராஜா அப்படின்னே சொல்லுவோம் இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் நவஹா பிருத்துகுன்னா பெரிதும் விரிந்துள்ளவர் அதை சொல்கிறார் அந்த ஓங்காரந்தான் பிரபஞ்சமாயிடுதான் இந்த நாதம் பிந்து கலா இருக்கு இல்லையா அதுதான் சிருஷ்டி வந்து இது அந்த பிரணவா பிருத்துகு பிராணா பிரணவா பிருத்துகு அந்த ஓங்காரந்தான் பிரபஞ்சமாக விரிஞ்சிருக்கு அதுக்கு பிரமாணம் ஆச்சாரியல் சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓம் இத்தே ததக்ஷரம் இதகும் சர்வம் தஸ்யோபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதி சர் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ எச்சான்யத்ரிகாலாத்தீதம் ததப்பியோங்காரமேவ மாண்டூக்கு உபனிஷத் முதல் மந்திரம் இந்த ஓம்ங்கிற பதம்தான் இந்த பிரபஞ்சங்கிற பதார்த்தமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக காலதேச வஸ்துக்களாக காட்சி அளிப்பது ஓங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சூக்ஷமான சப்தமான ஓங்காரந்தான் எங்கேயும் பரவி பெரிய சப்தமாகி அதனால் ஆகாசம் ஆகாசம் சப்த குணம் அதிலிருந்து அப்படியே பறந்து விரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறார் ஆகவே பிருத்துகு அதுதான் இதெல்லாம் இதில் போட்டிருக்கு பாகவதம் ஒன்று மூணு பதினாலு ரெண்டு ஏழு ஒம்பது நாலு பதினஞ்சு பதினெட்டு இதிலெல்லாம் இதை பற்றி பிருத்துவை பற்றி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆக உலகமாக விரிந்து காண்பவர் நம்பர் ஒன் பெரியவர் என புகழ் பெற்றவர் நம்பர் டூ பூமியை தன் மகளாக பெற்ற பிருது மகாராஜனாக அவதரித்தவர் இது பகவானோட ஒன்பதாவது அவதாரம் பிருத்து ரூபமாக அவதாரம் பண்ணியிருக்கார் அதனால் என்ன பண்ணுறாரா இந்த விரிந்த உலகை பண்படுத்தி வாழத்தக்கதாக இவ்வளோ பெரிய சும்மா இருக்கிறது மாத்திரம் இல்லை இதெல்லாம் கல்டிவேட் பண்ணி அதில் வந்து குளத்தை வெட்டி நதி ஆறு நகரம் சிட்டி எல்லாத்தையும் உருவாக்கி க்ரியேட் பண்ணி இந்த பூமியில் இருந்த இதில் வந்து ஒன்றும் வழாமல் இருந்து தான் விளையாமல் இருந்து தான் அதை நிமூட் பண்ணினாராம் பகவான் அதுக்கப்புறம் அதை பண்ணி பூமாதேவியவே தன்னுடைய குழந்தையாக பெற்ற பிருது மகாராஜாவாக இருந்தாராம் சீதாதேவியும் பூமாதேவி தானே ஆகையினால் இத்தனையும் விளக்கி சொல்கிறார் எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் அதனால் அவரோட கமெண்ட்ரியில் இத்தனையும் இருக்குது நம்ம ஆச்சாரிய பாஷையை மாத்திரம்தான் படிக்கிறோம் அவரோடதில் இதெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா பிருத்து சப்தம் வந்து இதுலேருந்து ஒன்று கடைசியில் புரியுறது இந்த பிருத்துங்கிற வேர்டை வச்சுட்டு எப்படி இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் பிருத்திவியை தன்னுடைய குழந்தையாக வச்சுருந்த ராஜா அதனால் அவனுக்கு பிருத்துகுன்னு பேர் ஒன்பதாவது அவதாரம் பாகவதத்தில் இருக்குது நம்பர்லாம் சொன்னேனே அந்த பாகவதத்தில் அது இருக்குது அப்போ பூமியை வந்து அவன் ராஜ்யம் பண்ணுறான் இல்லையா அப்போ அது என்னென்ன விஸ்தாரமாக இருக்கோ இல்லையோ ஆகையினால பிருத்துகு சொல்கிறேன் அதாவது நமக்கு க்யூரியாசிட்டி என்னென்னா பிருத்து சப்தம் எப்படி இந்த குறிக்கிறது அவ்வளோதான் பிரணவா பிருத்துகுன்னு சொன்னால் அந்த பிரணவந்தான் பிருத்துவாக ஆயிருக்கு ஆக ஓங்காரந்தான் பிரபஞ்சமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது விஷயம் இனி அடுத்தது ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்மயம் அண்டம் எத்வீரிய சம்பூதம் ததஸ்ய கர்ப்ப இதி ஹிரண்ய கர்ப்பா ஹிரண்ய கர்ப்ப சம்பூதிம் சம்பூதி காரணம் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்மய மண்டம் இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க எல்லாம் பாஷ்யத்து இதுக்கு பாருங்க ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்மயம் அண்டம் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்மயம் அண்டம் ஹிரண்மய மண்டம் ஹிரண்மயத்துவஞ்ச அண்டஸ்ய சுத்தி குணயோகாத் நது ஹிரண்மயமேவ ததீய ஏகைகஷ கலேன பூமி நிர்மாணஸ்ய உக்தேகே பூமேஷ்ட ஹைமத்வஸ்ய அப்பிரத்யக்ஷத்வாது உபச்சார ஆசிரயணம் ததாச்ச தாதிருஷம் அண்டம் கர்ப்பா அந்தர்வர்த்தி எஸ்ய இது கர்ப்பே உதரே அஸ்ய இது வா ஹிரண்யகர்பா இது சமாசம் அபிப்பிரேத்திய ஹிரண்ய கர்ப்போ பூகர்பா ஏற்கனவே வந்திருக்கு விஷ்ணு சாஸ்திரம் இருபத்தி ஒன்று ஹிரண்ய கர்ப்போ பூகர்போ மாதவோ மதுசூதனா இத்தியத்திரத்தேன ஹிரண்ய கர்ப்ப நாம்னா ஹிரண்மய அண்டாந்தர்வர்த்தி ஹிரண்ய கர்ப்பா இத்தியர்த்தா ஏகேன அபௌனருக்தியாய விதாந்தரேண நிர்வக்தி ஹிரண்மயம் இதி அண்டமேவ விசினிஷ்டி ஹிரண்ய கர்ப்ப இதி ஹிரண்ய கர்ப்பஸ்ய ஆதித்யசிய சம்பூதி காரணம் இத்தியர்த்தா ஆதித்யசிய பிரம்மாண்டோதர ஜாத ஹிரண்யகர்பரூபத்வசிய அசதேவ இதமக்ர ஆசீத் ததாசீத் இதெல்லாம் நிறைய வியாக்கியானம் இருக்குது நிறைய கமெண்ட்ரி இருக்குது இந்த ஹிரண்ய கர்ப்ப சப்தத்துக்கு மாத்திரம் ஹிரண்ய கர்ப்பாங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது நிறைய கொடுத்துருக்கார் அவர் சரி பொறுமையாக படிப்போம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே இவர் சிம்பிளாக என்ன பண்ணிவிட்டார் சாதாரணமாக என்ன சொல்லுவோம் கர்ப்பம்னா உள்ளேன்னு அர்த்தம் கர்ப்பம்னா இங்கே வந்து அண்டம்ங்கிறார் அண்டம்னா முட்டை அந்த என்ன கருமுட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா கர்ப்பத்தில் வந்து எல்லாருக்கும் கருமுட்டையில் இருக்குது அந்த கருமுட்டையிலேருந்து ஜராயுஜம் இந்த கருமுட்டை இருக்குது அந்த கருமுட்டையிலிருந்து வெளியில் வருது எல்லாமே வருது சாதாரணமாக ஹிரண்ய கர்ப்ப சப்தத்துக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிற வழக்கம் உண்டு ஹிரண்ய கர்ப்பகான்னா சர்வஜா ஆம்னீஷியன்ட்டுன்னு அர்த்தம் ஹிரண்யம்னு சொன்னால் நாலெட்ஜுன்னு அர்த்தம் கர்ப்பகான்னா உள்ளேன்னு அர்த்தம் இது நான் சொல்லலை பூஜை ஸ்ரீ தயானந்த சுவாமிஜி சொன்னது ஏற்கனவே சுவாமிஜி சொல்லி கிடக்கும் ஹிரண்யம் கர்ப்பம் ஏன்னா இந்த ஹிரண்ய கர்ப்ப சப்தமே வேதத்தில் நிறைய வருது ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே பூதஸ்ய ஜாதப்பதிரேக ஆசீத் அதாவது ஹிரண்ய கர்ப்பந்தான் வந்து எல்லாத்துக்கும் முதல்ல வந்தான் நம்ம இன்னொன்று சொல்கிறோம் சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பா அதாவது டோட்டல் மைண்டுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன் டோட்டல் மைண்டுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்பா அதாவது டோட்டல் சட்டில் பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணின்னு இருக்கிற கான்ஷியஸ்னஸுக்கு இரண்ய கர்ப்பன்னு பேர் அது எப்படி ஹிரண்ய கர்ப்பன்கிற பேர் அதுக்கு வந்தது அந்த ஹிரண்யம்ங்கிற வேர்டுக்கு கோல்டுன்னு அர்த்தம் தங்கம்னு அர்த்தம் கர்ப்பான்னு சொன்னால் முட்டைன்னு அர்த்தம் இவன் என்ன பண்ணிவிட்டான் யாரோ ஒருத்தன் அதை வந்து இரண்ய கர்ப்பத்துக்கு யாரோ சாஸ்திரிகிட்ட கேட்டு வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் எழுதிவிட்டான் கோல்டன் எக்குன்னு இவனுக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது தெரியாதா நம்ம ஊருக்காரன் அவன் புஸ்தகத்தை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணான் என்ன போட்டான்னா பொன்முட்டை அப்புறம் போட்டான் பொன்முட்டை கடவுள் அப்படின்னு போட்டான் பொன்முட்டை கடவுள் அப்போ ஹிரண்ய கர்ப்ப சப்தத்துக்கு அர்த்தம் பலமாக இருக்குது இவ்வளவு விட விவருத்தி விவருத்திக்காரர் தான் ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தம் சொல்கிறார் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் ஹிரண்மயம் அண்டம் எத் த்வித்தீயம் அசம்பூதம் இதெல்லாம் ஞாபகம் தான் ஈஷாவாசி உபனிஷத் ஞாபகத்துக்கு வரணும் சம்பூத்திஞ்ச வினாஷ இல்லை என்னது ஈஷாவாசி உபனிஷத்தில் இது வருது சம்பூதிஞ்ச அசம்பூதிஞ்ச எஸ்தத்வேதோ பயக்கு சஹ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது சம்பூதி அசம்பூத்தின்னு சொன்னால் அசம்பூத்தின்னு சொன்னால் காசல் லெவல் சம்பூத்தின்னு சொன்னால் மேனிஃபெஸ்ட் அதாவது பொட்டன்ஷியல் லெவல் இருக்கு இல்லையா காரணாவஸ்தைக்கு வந்து அசம்பூத்தின்னு பேர் அதுக்கு தான் பிரகிருத்தின்னு பேர் சம்பூத்திங்கிறது இது இப்போ உதாரணத்துக்கு விதை இருக்குது அந்த விதை வந்து சம்பூதி அசம்பூதி அதுலேருந்து வர்ற முளை இருக்கே அது சம்பூதி சம்பவா அதுதான் சொல்கிறார் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம் சம்பூதி காரணம் எத் வீரியம் அசம்பூதம் தது அஸ்ய கர்ப்பா இந்த பகவானுக்கு அதுதான் கர்ப்பமாக இருக்குது அர்ப கர்ப்பா இது ஹிரண்ய கர்ப்பா சிம்பிளாக சங்கராச்சாரியர் சொல்லிவிட்டார் ஆனால் அதுக்கு விளக்கம் அவ்வளோ தேவைப்படுறது பாஷ்யம் அவ்வளோ தேவைப்படுறது இவரோட இதை பாருங்கோ நம்ம மிருது ஹிரண்ய கர்ப்பா நிறைய எழுதுகிறார் இவரும் இதெல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறார் எதுக்கெல்லாம் வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருத்து ஹிரண்யகர்பத்ருக்னா ஹிரண்யகர்ப வரைக்கும் ஆஹா பிராணா பிராணதா பிருத்துகு ஹிரண்யகர்பா இந்த நாலு நாமாக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறார் அதாவது ஹிரண்யகர்பர்னா என்ன பகவானின் தொப்புளில் முளைத்த தாமரையிலிருந்து தோன்றியவர் <laughs> இது ஏற்கனவே நாமாவளி எழுபது முந்நூற்றி இருபதில் வருதான் திரும்பவும் வரப்போகுது முந்நூற்றி இருபது இப்போ இல்லை நானூற்றி பத்து முடிஞ்சு போயிடுதேன் நம்மளது எழுபது முந்நூற்றி இருபது பார்ப்போமா இவரோடத பொறுமையாக படிப்போம் ஹிரண்யம் ஹிரண்யம்னா என்ன அர்த்தம் ஹிரண்மயம் அண்டம் ஹிரண்மயம் அப்படின்னு அர்த்தம்னா பொன்மயமான முட்டை அப்படி தான் இருக்குது ஹிரண்மயத்துவஞ்ச அண்டஸ்ய சுத்தி குணயோகாத் அது ஏன் இப்படி தங்கமயமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸ்வர்ணமயமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க சுவாமிஜி சொன்னது ஆம்னீஷியன்ட் ஹிரண்ய கர்ப்பா மீன்ஸ் ஆம்னீஷியன்ட் இங்கே அர்த்தங்கள்லாம் பார்க்குறது இந்த சிருஷ்டி வர்றதுக்கு இந்த முட்டை இருக்கே ஹிரண்மயம் அண்டம் அண்டம்னா என்ன முட்டை என்ன இதனால் ஹிரண்மயம் பொன்மயமாக இருக்கான் தங்கமயமாக இருக்குது ஹிரண்மயத்வஞ்ச அண்டஸ்ய சுத்தி குண யோகாத் அது எதனால என்ன அந்த முட்டை அவ்வளவு சுத்தமானது சிருஷ்டிக்கு முன்னாலே எல்லாமே சொல்கிறோமே குழந்தைய பார்த்தா நன்னா தான் இருக்குது அது மாதிரி கழுதைய குட்டி கூட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பன்றி குட்டி கூட அழகாக தான் இருக்குது அப்புறம் பெருசாக தெரியறதே நமக்கு அப்போது அது மாதிரி முதல்ல அது வந்து சுத்தமாக தான் இருக்குது சுத்தி குண யோகாத் நது ஹிரண்மயமேவ தங்கமாகவே இல்லை ஹிரண்மயம்னு ஏன் சொல்கிறோம்னா அது பியூருங்கிறார் கிரியேஷனுக்கு முன்னால் அது பியூராக தான் இருக்குது அப்படிங்கிறார் ததீய ஏக சக்கலேன பூமி நிர்மாணஸ்ய உக்தே அதிலிருந்து தான் பூமி வருது பூமேஷ்ட ஹைமத்வசிய அப்பிரத்யக்ஷத்வாத் உபச்சார ஆசிரயணம் இந்த பூமி பொன்மயமானதுன்னு சொல்கிறோமா இந்த பூமியவே தரித்ரி இதில் எல்லாம் தங்கமெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஆனாலும் என்ன சொல்கிறோம்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாது நல்ல உபச்சாரங்கிறார் ததாச்ச தாதிருஷ அண்டம் கர்ப்பா அந்தர்வர்த்தி எஸ்ய இதி பகவானுடைய ஒரு பாவனை இது ஒரு ஆட்டிடியூட் பகவானுடைய வயிற்றில் இந்த பிரபஞ்சம் இருக்குது ஏற்கனவே பார்த்துருக்கோமே ஏதோ ஒரு மந்திரத்தில் வந்தது பூஃப் பாதௌ எஸ்ய நாபிர்வியதசுரநிலச்சந்திரசூரியௌ ச நேத்திரே கர்ணாவாஷா ஷிரோத்யௌர்முகமபி தஹனோ எஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வதைத்யை சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி இந்த ஸ்லோகத்தை பண்ணது யார் தெரியுமா தொடகாச்சாரியர் <laughs> தோட்டகாச்சாரியருடைய ஸ்லோகம் அது ஸ்ருதிசார சமுத்தரணம்னு ஒரு கிரந்தம் இருக்குது அந்த கிரந்தத்தில் தியான ஸ்லோகமாக சொல்லியிருக்கார் ஸ்ருதிசார சமுத்தரணம்ங்கிறது தொடகாச்சாரியாரோட ஒரு ஃபேமஸ் கிரந்தம் அந்த கிரந்தத்தில் தான் இது இருக்குது நம்ம வழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கிற தோட்டகாஷ்டகம் வேறு அது எப்படியோ அதில் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த மாதவிய சங்கர விஜயத்தில் ஒரு தோட்டக்காஷ்டகம் வருது அதோட கனெக்ஷன் எல்லாம் அதில் இருக்குது ஸ்ருதிசார சமுத்திரணத்தில் இருக்குது நான் எதுக்கு சொல்கிறேன் அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ சுரன தேவர்கள் நரன மனுஷியர்கள் ககன பறவைகள் கோ அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி போகினா ரெப்டைல்ஸ் கந்தர்வ தைத்தியை கந்தர்வர்னா கந்தர்வர்கள் மியூசி மியூசிஷியன்ஸ் டான்சர்ஸ் போகி கந்தர்வ தைத்தியை ராட்சசாள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கா <laughs> அதே சித்திரம் சித்திரம் ரம்யத்தே ரொம்ப சித்திரமாக இருக்குது விசித்திரமாக இருக்குது ரம்யத்தே தம் திரிபுவன வபுஷம் மூணு லோகத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்குது திரிபுவன வபுஷம்னா மூன்று பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அதுவே அவருடைய சரீரம் விஷ்ணு மீஷம் நமாமி அப்போ தோட்டக்காச்சாரியரோட மைண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆக இந்த ஹிரண்மயம் அண்டம் இதை பற்றி நிறைய நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இங்கே உங்களோட முன்னாடியே உட்காந்து படித்து சொல்கிறேன் இது தாதிருஷம் அண்டம் கர்ப்பகா சிம்பிளாக சொன்னால் அதுதான் அர்த்தம் ஹிரண்யம் கர்ப்பம் அதாவது பொன்மயமான பிரபஞ்சத்தை தன் வயிற்றில் வச்சு காப்பாற்றின்ருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதை வந்து டெக்னிக்கலாக இன்னும் விஸ்தாரமாக விளக்கி சொல்லணும்னா இவ்வளவெல்லாம் பாஷ்யத்தை படித்து அர்த்தம் பார்க்க வேண்டியிருக்கு ததாச்ச தாதிருஷம் அண்டம் கர்ப்பா அந்தர்வர்த்தி எஸ்ய கர்ப்பே உதரே கர்ப்பேன்னா என்ன அர்த்தம் உதரே ஹிரண்மயமான பொன்மயமான இதில் உதரே அஸ்ய இதுவா ஹிரண்யகர்பா இது சமாசம் அபிப்பிரேத்திய ஹிரண்யகர்போ பூகர்பா ஹிரண்யகர்பா பூகர்பா பூமியும் தன்னுடைய வயத்தில் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்கு ஆ இத்தி அத்திரத்தேன ஹிரண்யகர்ப நாம்னா ஹிரண்மய அண்ட அந்தர்வர்த்தி ஹிரண்யகர்பா இத்தியர்த்த அர்த்த அர்த்த அர்த்தக்கேன அபௌனுருக்தியாய விதாந்தரேன நிர்வக்தி அங்கே சொல்லிட்டார்படி இங்கே வேறு விதமாக சொல்கிறாருங்கிறார் ஹிரண்மய அண்டன் அந்தர்வர்த்தி அதுக்குள்ளே இருக்காராம் இப்போ என்ன சொல்கிறார் அங்கே வந்து பாருங்க அங்கே இருக்கிற சமாசமும் இங்கே இருக்கிற சமாசமும் வேறையாக சொல்கிறார் இவர் அங்கே பொன்மயமான பிரபஞ்சத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறார்னு சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் பொன்மயமான பிரபஞ்சத்துக்குள்ளே இவர் இருக்காராம் இந்த வித்தியாசம் தெரிகிறதோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா இப்போது ஸ்பேஸுக்குள்ளே கட்டடம் இருக்குது அப்படி சொல்லலாம் கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ரெண்டாவது மீனிங் முதல்ல சொன்னிருக்கார் ஏற்கனவே ஹிரண்ய கர்ப்போ பூகர்பான்னு அங்கே வந்து கொடுத்து அப்போ இங்கே ஹிரண்ய கர்ப்பாவுக்கு அதே மீனிங் தானே அப்படின்னு கேட்டால் அப்படி மீனிங் சொன்னால் சரி வராது ரிப்பீட்டேஷன் ஆகிடும் <laughs> அதனால் வேண்டி என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சரி அங்கே ஹிரண்ய ஹிரண்யத்தை ஹிரண்மயமான பிரபஞ்சத்தை தம் வயிற்றுக்குள்ளே வச்சுருந்துருக்கார் இங்கே என்னென்னா ஹிரண்மயமான பிரபஞ்சத்துக்குள்ளே இவர் இருக்கார் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த ஒரு பதத்தை வச்சுண்டு இந்த ஹிரண்ய கர்ப்பகாங்கிற இந்த பதத்தை வச்சுட்டு இவ்வளோ அர்த்தம் ஏன்னா வேதத்தில் நிறைய ஹிரண்ய கர்ப்ப சப்தம் இருக்குது அதனால தான் இந்த ஹிரண்ய கர்ப்ப மந்திரத்துக்கு அவ்வளோ இது நமஸ்காரத்துலேருந்தே இதை சொல்கிறோம் ம் நிறைய இருக்குது ஹிரண்ய கர்ப்ப சமர்த்தாகிறேன்னு பத்து நமஸ்காரம் ஒம்பது நமஸ்காரம்லாம் பண்ணுறோமே அதனால ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விவாபசோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரயச்சமே ஒரு ஒரு தட்சிணை வச்சான்னு இதை சொல்கிறோம் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் இரண்ய கர்ப்பனுடைய கர்ப்பத்தில் இருக்கான் ஹேம பீஜம் விபாவசோஹோ ஹேம பீஜம் இந்த சொர்ணத்தை சொல்கிறோம் தங்கத்தை வச்சுண்டு அந்த காலத்தில் தங்கம் தானே தட்சிணை இப்போ ஏதோ காயினை வச்சுட்டு கரன்சியை வச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போவும் யாகசாலையில் கரன்சிலாம் கொடுக்குறதில்ல இன்றைக்கும் யாகசாலைக்குள்ளே சோமயாகம் வாஜப்பேய யாகம் எந்த யாகம் பண்ணினாலும் சரி ஸ்வர்ணந்தான் தட்சிணை இன்றைக்கும் சொர்ணமோ ரஜத்தமோ தான் உள்ளே போகலாமே தவிர யாகசாலைக்குள்ளே இந்த கரன்சி காயின் அதெல்லாம் உள்ளே போகக்கூடாது இப்படி தான் இருக்குது இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கா யாகசாலையில் வெள்ளம் பண்ணுறோம் அதனால தான் சொர்ணத்துக்கு தான் விலை ஜாஸ்தி சொர்ணத்துக்கு தான் பணம் எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக சொர்ணத்தை வச்சுன்னு கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்காக வந்து காப்பவுன் அரை பவுன் இது ரெண்டு கிராம் ஒரு கிராம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் தட்சிணை கொடுத்துட்டே இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் அதுவே ஹிரண்ய கர்ப்பன் அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது நான் ஹிரண்யம்னா இதுக்கு ஏதோ வேத மந்திரம் இருக்குது அதனால தான் இதை சொல்கிறோம் ஆஹா ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் ஹேமன்னா என்ன தங்கம் விபாவசோஹோ ஹேம பீஜம் சூரியனுடைய அனுகிரகத்தினால்தான் தான் கோல்டே வருதான் அதனால தான் வந்து ஹிரண்மய புருஷன் அவனுக்கு பேர் யாருக்கு சூரியன் இந்த டோட்டல் மைண்டுக்கு ஹேங் ஆங்கர் யார் தெரியுமோ ஹோல்டு யார் தெரியுமோ சூரியன் ஆதித்யோ வா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி தத்ரதார்ஜஸ்த தத்ரதார்ஜஸ்ததிருஷ ததிருச்சா மண்டலகும் சருச்சான் லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிர் தீபியதே தானி சாமானி சாம்னான் லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தான் யஜூகும்ஷி ச யஜுஷா மண்டலகும் ச யஜுஷான் லோகத்ரை ச யஜுஷான் லோகத்ரையேவ வித்யாதபதி யேஷோந்தராதித்யே ஹிரண்மயः புருஷः ஆதித்யோ வை தேஜவோஜோபலஞ்சசச்சக்ஷுஸ்ரோத்திரமாத்மா மனோமன்யுர்மனுர்மிருத்யுசத்யோ மித்ரோ வாயுராகாஷப் பிராணோ லோகபாலः கஹ் கிங்கன் தத் சத்தியமன்னமமிருதோ ஜீவோ விஸ்வ கதமஸ்வயம்பு பிரம்மைத்ததமிருத ஏஷ புருஷ ஏஷ பூதானாம் அதிபதிர்பிரம்மணः சாயுஜ்யகும்சலோகதாமாப்னோத்யேதாசாமேவ தேவதானாகும் சாயுஜகும் சாஷ்டிதாகும் சமானலோகதாமாப்னோதி யஜேவம் வேதேத்யுபனிஷத்து எல்லாம் ஹிரண்மய புருஷன் हेतौ वै வித்வான் அபிஜயதி தஸ்மாத் பிரம்மணோ ब्रह्मणो ஆப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ महिमाனம் எல்லாம் வந்து சூரிய மண்டலத்துக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் சூரியன் அக்னி சூரியன் அக்னி அடுத்தது சந்திரன் அது பிரதிபிம்பம் தானே அது நிழல் ஒளி தானே நிஜ ஒளி சூரியன் ஒளி தானே அது இது சந்திரன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இது முடிக்க முடியாது ஆக இரண்ய கர்ப்ப சப்தத்தோடு நிறுத்த போகிறோம் இதை இன்னும் நான் விசாரம் பண்ணி அடுத்த வகுப்பில் இன்னும் தெளிவாக என்ன இவர் அசம்பூதி காரணங்கிறார் அச சம்பூதி காரணம் அசம்பூதிங்கிறார் இப்போ ஹிரண்ய கர்ப்பனை வந்து சம்பூ அசம்பூதி சம்பூதி காரணங்கிறார் இந்த என்னன்னா அதாவது எல்லாம் லெவல் இந்த முண்டகோபனிஷத்தில் வருதே தபசா சீயத்தே பிரம்ம தத்தோன்னம் அபிஜாயத்தே அன்னாத் பிராணோ மனசத்தியம் லோகா கர்மசு சாமிருதம் அதனால் நம்ம சாஸ்திரத்தில் விராட் உபாசனா ஹிரண்ய கர்ப்ப உபாசனா ரொம்ப முக்கியம் எல்லாமே அதை சேர்ந்து தான் இருக்குது ஆக இதை நம்ம திரும்பவும் நன்னா விஸ்தாரமாக படிப்போம் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூபதைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தயே सहस्रपादाक्षिशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वतेकोटियुगधारिणे नमवोन्नम इति गोविन्दनामसङ्कीर्तनम् ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ओ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य धिरदवक्त्राद्यापारिषद्यापरश्शतं சததம் விஷ்வக்சேனம் வியாசம் व्यासं वसिष्ठनप्तारं பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் पराशरात्मजं वन्दे सुकृतातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभुविष्णवे ॐ नमो विष्णवे प्रभुविष्णवे श्रीवैशम्पाय न उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः पुनरेवाभ्यभाषत युधिष्ठिरौ वाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कङ्कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः श्रीभीष्मौ वाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमम् स्तुवन्नामसहस्रेण पुरुषस्य ततोत्थितः ध्यायन् स्तुवन्नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् लोकानां कीर्तिवर्धनम् லோகநாதம் மகத்பூதம் सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां தர்மோதிக परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो மங்களம் च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नामसहस्रं मे शृणुपापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः तानि वक्ष्यामि भूतये ऋषिर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः तथा देवो भगवान् देवकीसुतः अमृतां शोद्भवो बीजं शक्तिर्देवकीनन्दनः रसामाहृदयं तस्य शान्त्यर्थे विनियुज्यते अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीविष्णोर्दिव्यसहस्रनामस्तोत्र महामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुच्छन्दः श्रीमहाविष्णुः परमात्मा श्रीमन्नारायणो अमृतांशोद्भवो भानुरिति बीजं देवकीनन्दनस्रष्टेति शक्तिः उद्भवः क्षोभणो देव इति परमो मन्त्रः शङ्खभृन्नन्दकीचक्रीति कीलकं शार्ङ्गधन्वा இத்தியஸ்திரம் इत्यस्त्रं நேத்திரம் नेत्रं கவச்சம் कवचम् आनन्दं யோனி योनिः ऋतस्सुदर्शनः काल इति दिग्बन्धः श्रीविश्वरूपैति ध्यानम् श्रीमहाविष्णुप्रीत्यर्थे योगः लोकक्षेमार्थे जपे विनियोगः ध्यानं क्षीरोधन् सैकते मौक्तिकानां मालाक्लुप्तासनस्थस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरिविरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः पुनीयादरिनलिनगदा पाणिर्मुकुन्दः भूःपादौ यस्य नाभिर्वियदसुरनिलश्चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावाशाशिरोद्यौर्मुखमपि दहनो पास्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रं रं रम्यते तं त्रिभुवनवपुषं ईशन्नमामि ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृध्यानगम्यं वन्दे उष्णं भवभयहरं सर्वलोकैक मेघश्यामं पीतकौशेयवासं कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्योपेतं पुण्डरीकाय ताक्षं तु वन्दे सर्वलोकैकनाथं मत्समस्तभूतानामादिभूताय भूभृते सशङ्खचक्रं सकिरीटकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणम् सहारवक्षस्थलशोभिकौस्तुभं चर चतुर्भुजम् छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्याममायता क्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणीसत्यभामाभ्यां सहितम् ॐ विश्वस्मै नमः विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः अव्ययः पुरुषस्साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुश्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वः शर्वशिवस्थाणुर् सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः विश्वकर्मामनुस्त्वष्टास्थविष्ठस्थविरोद्ध्रुवः अग्राह्य शाश्वतः कृष्णो लोहिताक्षः प्रदर्दनः ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठश्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमः क्रमः अनुत्तमो दुराधर्षः कृतज्ञः सुरेशरणं शर्मविश्वरे ताः प्रजा भवः अस्संवत्सरो व्यालः प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वरस्सिद्धस्सिद्धिस्सर्वादिरच्युतः विनिःसृतः वसुर्वसुमनाः सत्यः समात्मा संमितः समः अमोघः पुण्डरी वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयो निःशुचिश्रवाः अमृतशाश्वतस्थाणुर्वरारोहम् सर्वगः सर्वविद्धानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्यवपुश्रीमान्मेयात्मा महादृधृत् महेश्वासो महीभर्ता अनिरुद्धस्वरानन्दो गोविन्दो गोविदाम्पतिः अग्रणीर्ग्रामणी श्रीमान्यायो नेता सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षःसहस्रपात् सम्प्रमर्दनः अहस्संवर्तको वह्निरनिलो धरणीधरः प्रसन्नात्मा विश्वधृग्विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नुर्नारायणो नरः असंखेयो प्रमेयात्माविशिष्टशिष्टकृच्छुचिः सिद्धार्थस्सिद्धसङ्कल्पः सिद्धिदःसिद्धिसाधनः वृषा हि वृषभो विष्णुर्वृषपर्वा वर्धनो वर्धमानश्च विविक्तश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुधो वसुः नैकरूपो ओजस्तेजोद्युतिधरः प्रकाशात्मा ருத்தஸ்பஷ்டாட்சரோ मन्त्रश्चन्द्रां शुर्भास्करद्युतिः औषधं जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथः पवनः पावनो नलः कामः कामः कामप्रदप्रभुः अशोकस्तारणस्तारशूरश्शौरि अनुकूलशतावर्तः पद्मीपद्मनिभेक्षणः पद्मनाभोरविन्दाक्षः पद्मगर्भः शरीरभृत् महर्द्धिर्वृद्धो वृद्धात्मा महाक्षो अतुलशरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् विक्षरो रोहितो मार्गो हेतुर्दामोदरस्सहः महीधरो महाभागो वेगवानमिताशनः उद्धवः क्षोभणो करणं कारणं कर्ता विकर्ता गहनो गुहः व्यवसायो व्यवस्थानस्संस्थानस्थानदो रामो विरामो विरतो मार्गो नेयोनयोनयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः हिरण्यगर्भशत्रुघ्नोऽ व्याप्तो वायुरथोऽक्षजः ऋतस्वदर्शनः कारः परमेष्ठीपरिग्रहः उग्रस्संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः आर्थोऽनर्थो महाकोशो महाभोगो महाधनः अनिर्विण्णस्थविष्ठो भूर्धर्मयोपोमुखा यज्ञयिज्ञो महेज्ञश्च क्रतुस्सत्रं सत्रं गतिः सर्वदर्शी विमुक्तात्मा सुज्ञानमुत्तमं सुव्रतस्सुमुखस्सूक्ष्मस्सुघोषः सुखदः सुहृते मनोहरो जितक्रोधो வத்சரோ वत्सरो वत्सरो वत्सी रत्नगर्भो धनेश्वरः धर्मगुब्धर्म कृद्धर्मी सदसत्क्षरमक्षरम् गभस्थिनेमिस्सत्त्वस्थः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरिदक्षिणः जीवो विनयिता साक्षी मुकुन्दोमितविक्रमः अम्भोनिधिरनन्तात्मा महोदधिशयोऽन्तकः अजो महार्हः स्वाभाव्यो जितामित्रः प्रमोदनः आनन्दोनन्दनो नन्दः सत्यधर्मा महर्षिः कपिलाचार्यः कृतज्ञो மகாவராஹோ त्रिपदस्त्रिदशाध्यक्षो महाशङ्गः गुह्यो गभीरो गहनो गुप्तश्चक्रगदाधरः वेधास्वाङ्गोजितः कृष्णो दृढस्सङ्करिषणो वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः भगवान्भगः नन्दी आदित्यो ज्योतिरादित्यस्य நிஜ वाचस्पतिरजो நிர்வாணம் பேஷஜம் संन्यासकृच्छमश्शान्तो निष्ठा நிஷ்டாசாந்தி परायणम् குமுத குவலேஷய கோஹிதோ गोपतिर्भो ரிஷபாட்சோ ரிஷப்பிரிய அனிவர்த்தீனி वृत्तात्मा சம்க்ஷேப்தா க்ஷேமகிருச்சிவ श्रीवत्सवक्षा श्रीवासश्रीपतिः श्रीमतां श्रीदश्रीश्रीनिवासश्रीनिधिः श्रीविभावनः लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गश्यतानन्दो सत्कीर्तिश्चिन्नसंशयः विशोकशोकनाशनः अर्चुष्मानर्चितः விஷுத்தாத்மா விஷோதன அனிருத்தோ अनिरुद्धो प्रतिरथः प्रद्युम्नोमितविक्रमः कालनेमिनिहावीरशौरिशूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः केशिहा हरिः ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाक्रमो महाकर्मा महातेजामहोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः पूर्णः पूरयिता मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः सद्गतिस्सत्कृतिस्सत्ता सद्भूतिस्सत्परायणः शूरसेनो यदुःश्रेष्ठः संनिवासः सुयां वासुदेवः सर्वासुनिलयो नलः दर्पः दर्पदो दृप्तो दुर्धरोऽथ பராஜிதா विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तशतमूर्तिश्शताननः एको नैकः स वः कः किं यत्तत्पदमनुत्तमं लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो अमानीमानदो मान्यो लोकः स्वामी त्रिलोकधृक् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधा तेजोवृषोद्युतिधरः सर्वशस्त्रभृताम्बरः प्रग्रहो निग्रहो व्यग्रोऽैकशृङ्गो चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेकपात् दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभाङ्गो लोकसारङ्गस्तुतन्तुस्तन्तुवर्धनः कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभस्सुलोचनः अर्को वाचसनशृङ्गी जयन्तः महाह्रदो महागर्तो महाभूतो कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो निलः अमृताशोऽमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभ सुव्रतःसिद्धशत्रुजिच्छत्रुतापनः न्यग्रोधो दुम्बरो अश्वत्थश्चाणूरान्ध्रनिषूदनः सप्तवाहनः अमूर्तिरनघोचिन्त्यो भयकृद्भयनाशनः अनुर्बृहत्कृशस्थूलो गुणभृन्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्यः प्राग्वं शोभंशवर्धनः भारभृत्कथितो योगी आश्रमश्रवणः क्षामः सुपर्णो वायुवाहनः धनुर्धरो धनुर्वेदो दण्डो जितः सर्वसह नियन्ता नियमो यमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायः प्रियार्होर्हः प्रियप्रीतिवर्धनः कविर्विलोचनः सूर्यः सवितारविलोचनः अनन्तो सनात्सनातनतपः कपिलः स्वस्ति दःस्वस्ति कृत्स्वस्ति स्वस्ति भुक्स्वस्ति दक्षिणः हरौद्रः कुण्डली चक्रीविक्रम्योर्जितशासनः शब्दातिगः शब्दसः शिशिरः शर्वरीकरः अक्रूरः पेशलो दक्षिणः विद्वत्तमो पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो वीरहारक्षणः सन्तो जीवनः पर्यवस्थितः अनन्तरूपोऽनन्तश्रीर्जितमन्योर्भयापहः चतुरश्रोगभीरात्मा विदिशो अनादिर्भूर्भुवो लक्ष्मीसुवीरो रुचिराङ्गदः जननो जनजन्मादिर्भीमो भीमपराक् आधारनिलयो धाता पुष्पः सः प्रजागरः यज्ञान्तकृत्यज्ञगुह्यमन्नमन्नाद एव च आत्मयो निःस्वयं जातो वै खानः सामगाय देवकीनन्दनस्रष्टा क्षितीशः पापनाशनः शङ्खभृन्नन्दकी चक्रीशार्गधन्वा रथाङ्गपाणिरक्षोभ्यः सर्वप्रहरणायुधः सर्वप्रहरणायुध ओन्नम इति वनमालीगदीशार्गी शङ्खीचक्री च श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु वनमालीगदीशार्ङ्गी शङ्खीचक्री च विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु च श्रीवासुदेवोऽभिरक्षत्वोन्नम इति इतीदं कीर्तनीयस्य केशवस्य महात्मनः अशेषेण प्रकीर्तितं यदं शृणुयान्नित्यं यश्चापि परिकीर्तयेत् नाशुभं प्राप्नुयात् किञ्चित् सोमुत्रेह च मानवः वेदान्तगोब्राह्मणः स्यात् क्षत्रियो वैश्यो धनसमृद्धस्याूद्रसुखमवाप्नुयात् धर्मार्थी प्राप्नुयात् धर्ममर्थार्थी चार्थमाप्नुयात् कामानवाप्नुयात् कामीप्रजार्थी च भक्ति सहस्रं वासुदेवस्य नाम्नामे यशः प्राप्नोति विपुलं ज्ञाति அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி अचलां நபயம் கொச்சிதாப்னோதி प्राप्नोत्यनुत्तमं नभयं விந்ததி क्वचिदाप्नोति वीर्यं तेजश्च विन्दति ரோகாத் பத்தோ முச்சியேத பந்தனாத் பயான் முச்சியேத भीतस्तु मुच्येतापन्न आपदः दुर्गाण्यतितरत्याशु पुरुषः पुरुषोत्तमं स्तुवन्नामसहस्रेण नित्यं भक्तिसमन्वितः वासुदेवाश्रयो मर्त्यो वासुदेवपरायणः याति ब्रह्मसनातनं न वासुदेवभक्तानामशुभं विद्यते क्वचित् जन्ममृत्युजरा नैवोपजायते इमं स्तवमधीयानश्रद्धा भक्ति युज्येतात्मसुखक्षान्ति श्रीधृति स्मृतिकीर्तिभिः नक्रोधो न च मात्सर्यं नलो भो नाशुभामतिः भवन्ति कृतपुण्यानां भक्तानां द्यौसचन्द्रार्कनक्षत्राखन्दिशो भोर्महो वासुदेवस्य वीर्येण विधृतानि महात्मनः ससुरासुरगन्धर्वं सयक्षोरगराक्षसम् जगद्वशे वर्ततेदं कृष्णस्य सचराचरम् इन्द्रियाणि मनोबुद्धिः सत्वं तेजो वासुदेवात्मकान्याहुः क्षेत्रं क्षेत्रज्ञ एव च सर्वागमानामाचारः प्रथमं परिकल्प्यते आचारः प्रभवो धर्मो धर्मस्य प्रभुरच्युतः महाभूतानि जङ्गमाजङ्गमं चेदं जगन्नारायणोद्भवं योगोऽज्ञानं तथा सांख्यं विद्या विज्ञानमे तत्सर्वं जनार्दनात् एको विष्णुर्महद्भूतं पृथक्भूतान्यनेकषः त्रीन् लोकान् व्याप्यभूतात्मा भुङ्क्ते इमं स्तवं भगवतो विष्णोर्व्यासेन कीर्तितम् श्रीभगवानुवाच सहस्रेण स्तोतुमिच्छति पाण्डव सोऽहमेकेन श्लोकेन स्तुत एव न संशयः स्तुत एव न संशयवोन्नम इति व्यास उवाच वासनाद् वासुदेव वासितं भुवनत्रयं सर्वभूतनिवासोऽसि वासुदेवनमोऽस्तुते श्रीवासुदेवनमोऽस्तुतवोन्नम इति पार्वत्युवाच केनोपायेन लघुना विष्णोर्नाम सहस्रकं पठ्यते पण्डितैर्नित्यं श्रोतुमिच्छाम्यहम् ईश्वर उवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओन्नम इति பிரம்மோவாச்ச नमोऽस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः सहस्रकोटियुगधारिणे नम ओन्नम इति केव यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो श्रीभगवानुवाच अनन्याश्चिन्तयन्तो मां ये जना तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय पामि युगे युगे आर्ताविषण्णा शिथिलाश्च भीताः घोरेषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्य नारायणशब्दमात्रं विमुक्तदुःखाः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि अच्युतानन्दगोविन्दनामोच्चारणभेषजात् नश्यन्ति सकलारोगाः सत्यं सत्यं वदाम्यहं सत्यं सत्यं पुनः सत्यम् उद्धृत्य भुजमुच्यते वेदशास्त्रात् नास्ति न दैवं ॐ तत्सत् ब्रह्मार्पणमस्तु यदक्षरपदभ्र यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायणनमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनातिचातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम श्रद्धां मेधां यशःप्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यं तेज आरोग्यं देहि मे परमेश्वर स्वस्तिप्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु दुर्जनः सज्जनो भूयात् सज्जनः शान्तिमाप्नुयात् शान्तो मुच्येत बन्धेभ्यः मुक्तश्चान्यान् विमोचयेत् यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं सर्वतो जयमङ्गलं सर्वतो जयमङ्गलं மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் தியானத்திற்குரிய முறைப்படி நேற்று கூறியபடி மனதை அமைதிப்படுத்தும் நிலை வரை தியானிப்போமாக ॐ मा ॐ मातापितृभ्यां नमो नमः माता पितृभ्या नमो नमः ओम माता पितृभ्या नमो नमः ओम माता पितृभ्या नमो नमः नमः श्री गुरुभ्यो नमः नमः श्री परमगुरुभ्यो नमः नम श्री परमेष्ठिगुरुभ्यो नम नम श्री परापरगुरुभ्यो नमो हरिहर देवताभ्यो नमो नमः समस्त हरिहर देवताभ्यो नमो नमः सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः உலகமெங்கும் அனைத்து மக்கள் மனங்களிலும் பெரும்பாலான மக்களின் மனங்களில் பேரச்சம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் அனைத்து நிறுவனங்களும் உலகமெங்கும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றன எத்தனையோ உணர்ச்சிகளை நாம் அனுபவிக்கிறோம் ஒன்பது வகையான உணர்ச்சிகளில் அச்சம் மிகவும் ஆழமானது உண்பது உறங்குவது இனப்பெருக்கம் செய்வது அச்சப்படுவது நான்கும் அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற உயிர்களுக்கு பொதுவானது ஆகார நித்ரா பயமைதுனஞ்ச சாமானியமேதே பசுபிர் நராணாம் ஆனால் மனிதன் அறிவுடனும் ஒழுக்கத்துடனும் இந்த நான்கையும் பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன உண்பதிலும் உறங்குவதிலும் இனப்பெருக்கம் செய்வதிலும் அச்சப்படுவதிலும் அறிவும் ஒழுக்கமும் இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் எல்லோருக்கும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அச்ச உணர்வு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பொருளோ உறவுகளோ சூழ்நிலைகளோ இந்த உடலை பாதுகாக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே क्वचित् ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவ உபஜாயத்தே விஷ்ணு சகசிரநாம ஸ்துதி ஃபலஸ்ருதியில் வாசுதேவனுடைய பக்தனுக்கு ஒருபொழுதும் அசுபம் ஏற்படாது ந வாசுதேவ பக்தானாம் क्वचित् அசுபம் ந வித்தியதே எள்ளளவும் அவனுக்கு அசுபம் இல்லை ஜென்மபயம் மிருத்யுபயம் ஜராபயம் மரணபயம் அவனுக்கு இல்லை என்கிறது இந்த ஸ்லோகம் ஜன்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவ உபஜாயத்தே பகவான் அபயஹஸ்தத்தோடு நம் அனைவருக்கும் அருள் புரிவதாக பாவிப்போமாக நாம் இவ்வாறு சங்கல்பம் செய்து கொள்வது வருங்கால சமூகத்திற்கு பெரும் நன்மையை கொடுக்கும் இந்த வாழ்க்கையை மீண்டும் இறைவன் நமக்கு வழங்கட்டும் நாம் சுயநலமில்லாமல் இல்லாமல் சமூக நலத்திற்காகவே வாழ்வோம் என்று சங்கல்பம் செய்வோம் எனக்காக நான் பொருள் சேர்க்க மாட்டேன் அளவுக்கு மீறிய செல்வங்களையும் தேவையற்ற புலனின்பங்களையும் நான் முற்றிலும் தவிர்ப்பேன் இந்த சரீர வாழ்க்கையை ஈஸ்வர பக்திக்கும் தர்ம அனுஷ்டானத்திற்கும் நல்ல குணங்களை வளர்ப்பதற்கும் பயன்படுத்துவேன் மன நிறைவோடு வாழ்வேன் எப்பொழுதும் பொறுமையாக இருப்பேன் எனக்கு கிடைத்ததையெல்லாம் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வேன் நாள்தோறும் அறிவு நூல்களை கற்கவும் கேட்கவும் பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் கடைப்பிடிக்கவும் செய்வேன் எப்பொழுதும் அடக்கமாக இருப்பேன் எந்த வகையிலும் சிறிதளவும் கர்வம் கொள்ள மாட்டேன் யாரைக் கண்டும் பொறாமைப்பட மாட்டேன் இறைவன் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வோமாக உலக மக்கள் அனைவரும் நலமுற்று வாழட்டும் நோய்களிலிருந்து அடியோடு விடுபடட்டும் எல்லோரும் சுயநலத்தை அடியோடு நீக்கிவிட்டு வருங்கால தலைமுறைக்கு பொது நலத்தோடு செயல் புரியட்டும் பொதுநலமே குறிக்கோள் எல்லோரிடத்திலும் நான் அன்பை வெளிப்படுத்துவேனாக செய்க தவம் நெஞ்சே செய்க தவம் தவம் செய்தால் வேண்டியதை பெறலாம் அன்பில் சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்வது வாழ்தல் இயல்பு உலகமெங்கும் அன்பு பரவட்டும் வெறுப்புகள் நீங்கட்டும் இந்த நோய் பரவுதல் நம் அனைவரின் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக அமையட்டும் சுயநலத்தை அறவே நீக்கி எல்லோரும் எங்கும் எப்பொழுதும் பொதுநல மனப்பான்மையுடன் வாழட்டும் மனிதநேயம் ஓங்கட்டும் ஆன்மநேயம் பரவட்டும் எல்லாவற்றிலும் எல்லாரிடத்திலும் எப்பொழுதும் இறைவனையே காண்போம் அமைதியையே காண்போம் அன்பையும் ஆனந்தத்தையுமே உணர்வோம் அனைவருடைய அச்சமும் அடியோடு நீங்கட்டும் यदा ह्ये वैषये निरुक्ते निलयने अभयं प्रतिष्ठां विन्दते अथ सो गतो भवति अभयं निर्भयम् वीतरागभयक्रोधः भवाम வீதராகபயக்ரோதோ பவாம பற்றும் சினமும் அச்சமும் நீங்கியவர்களாக விளங்குவோமாக पृथिवी शांति अंतरिक्ष शांति द्यौ शांति दिशा शांति ही अवान्तरदिशा शान्तिः वायुशाति वायुशान्तिः आदित्यशान्तिः चन्द्रमा शान्तिः नक्षत्राणि शान्तिः आपशान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः अजा गौशान्तिः अजाशान्तिः अश्वशान्तिः पुरुषशान्तिः ब्राह्मण ब्राह्मणशान्तिः शांतिरव शांति शांतिर्मे अस्तु शांति ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ आदिगुरुनाथस्वामिकी च जय